திருச்சிற்றம்பலம் திரு கருவூர் தேவர் தில்லையில் அருளிய பதிகம் திருச்சிற்றம்பலம் கணம் விரே கூடுமே செம்மணி கவை கரையணல் கட்சவே பகுபாய் பணம் விரி தூத்தி பொறி கொள்வெள்ளையிற்று பாம்பணி பரமர்த்தம் கோயில் மனம் விரி தருதே மாம்பொழில் முழுப்பில் மழை தவழ் வளரிளம் கமுகம் திணர் நிறையரும்பு பெரும்பற்ற புலியூ ஊர் திருவளர் திரு சிற்றம்பலமே இவ்வரும் பிறவே பௌவநீர் நீந்தும் ஏழையரென்னுடன் பிறந்த ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சல் என்றருள் செய்வான் கோயில் கைவரும் பழனம் குழைத்த செஞ்சாலே கடைசியற்களை தரு நீளம் செய்வரம்பரும்பும் பெரும் பற்ற புலியூர் திருவளர்ச்சேற்றம் பலமே தாயின் நேரங்கும் தலைவவோ என்றும் தமியனேன் துணைவவோ என்றும் நாயினேனிருந்து புலம்பினால் இறங்கி நலம்புரி பரமர்த்தம் கோயில் வாயில் நேரரும்பு மணி முரு கலர வளரிளம் சோலை மாந்தளிர் சென் தீயி நேரரும்பு பெரும் பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே துந்துபி குழல்யாழ் மொந்தை வாணியம்ப தொடர்ந்திருடியர் கண்ணம் தூதிப்ப நந்திகை முழவோ முகிலன முழங்க நடம்புரி பரமர்த்தம் கோயில் அந்தியின் மறை நான்கு ஆரணம் போதிந்த அரும் பெறல் மறை போருள் மறையோ சிந்தையில் அரும்பு பெரும்பற்ற புலியூர் திருவளர் சேற்றம் பலமே கண்பனிய ரொம்ப கைகள் மொட்டே தென் களை கணே ஓலமென்றோலீட்டு என்பெலாவூருகும் அன்பர்தம் கூட்டத்து என்னையும் புணர்பவன் கோயில் பண்பல தேளி தேன் பாடி நின்றாட பனிமலர் சோழை சூழ்மொழுப்பில் செண்பகமரும்பு பெரும் பற்ற பூலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே நெஞ்சிடரகல அகம் புகுந்தோடுங்கும் நிலமையோடிருள் கிழி தெழுந்த வெஞ்சுடர் சுடர்வ போன்றொளி துளும்பும் விரிசடையடிகள் தம் கோயில் அஞ்சுடர் பூரிசை ஆழி ஆழிசூழ்வட்டத்து அகம்படி மணி நிறை பரந்த செஞ்சுடரரும்பு பெரும் பற்ற போலியூர் திருவளர் திருச்சிற்றம்பல்லமே பூத்திரள்ளூரூபம் செங்கதேர்வீரியா புந்தியில் வந்தமால் விடையோன் தூத்திரள் பளிங்கில் தோன்றிய தோற்றோ தோற்ற நின்றவன் வளர் கோயில் நாத்திரள் மறையோந்தோம கொண்ட நறுனையால் மறையவர் வளர்த்த தீத்திரளரும்பு பெரும் பற்ற பூலியூர் திருவள திருச்சிற்றம்பலமே சீர்த்த தென்புவனம் முழுவதும் ஏனை திசைகளோடண்டங்களனைத்து போர்த்த தம் பெருமை திருமை புக்கொடுங்கு புணர்புடையடிகள் கோயில் ஆர்த்து வந்த மறித்து அமரரும் பிறரும் அலைகடல் இடு திரை புனித தீர்த்த நீரரும்பு பெரும் பற்ற புலியூர் திருவள திருச்சிற்றம்பலமே பின்னு செஞ்சடையோ பிறை தவள் முழுபோ பெரிய தோ கருணையும் காட்டி அன்னை தேன் கலந்தின் அமுதுகந்தளி தாங்கு அருள் புரி பரமர்த்தம் கோயில் பொன்னை தேன் சூரியோ பொழிலகம் குடைந்து வரி வண்டி நம் பாடும் தென்ன தேனரும்பு பெரும் பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே உம்பர் நாடிம்பர் விளங்கி ஆங்கெங்கும் ஒளி வளர் திருமணி சூடர்கான் எம்பிரான் நடஞ்சை சூழலங்கெல்லாம் இருட்பிழம்பர ஏறி கோயில் வம்புலாம் கோயில் கோபுரம் கூட்டம் வளர்நிலை மாட மாளிகைகள் செம்பொனாலரும்பு பெரும் பற்ற புலியூர் திருவள திருச்சிற்றம்பலமே இருந்திரை தரள பறவை சுழகலத்து எண்ணிலங் கண்ணில் பொன்மாக்கள் திருந்துயிர் பருப தறிவுரு கருபூர் துறை வளர்த்தீந்தமிழ் மாலை பொருந்தரும் கருணை பரமர்த்தம் கோயில் பொழிலகம் கூடைந்து வண்டுரங்க செருந்தி நின்றரும்பு பெரும் பற்ற புலியூர் திருவளச்சீற்றம்பலமே சிற்சபை சுவாமி ஆனந்த நடராஜமூர்த்தி அம்பிகை சிவகாம சுந்தரி மூலஸ்தானம் ஸ்ரீமூலநாதர் அம்பிகை உமா பார்வதி திருச்சிற்றம்பலம்